வகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படியன்று தியானமும் விவேக ஞானமும் வேறே ஜகத்தில் ஒன்றையொன்றா இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம் முகத்தமா கண்ட ஞானமே வாஸ்தவ மோகமயங்காதே கண்டறிந்தது ஞானம் கேட்டது தனை கருது பாவன யோகம் கண்ட பேர் சொல கெட்டது மறந்து போம் கண்டது மறவாதே கண்ட வஸ்துமை தியான வஸ்துக்கள் பொய் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணங் கொல்வது ஞானமே கருமமென்றறிவாயே சர்வமுக்தியைத் தருகின்ற தியானமும் சத்தியம் மன்றென்றால் சர்வமுக்தியும் சத்தியம் மன்றென்று சங்கியாதே நீ கேள் உருவம் கெட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவமன்றே உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவமாமே ஜடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வமுக்தியை நல்கும் திடமதானதெப்படியே நில்லவரவர் தியானமே பிறப்பாகும் உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்களாகுவர் மைந்தா தொடர்பவங் கெடச் சொருவமே தியானிக்கில் சொருவமாகுவர் பிரமரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மமாகுவர் என்றால் நரசரீரமாங்குறவனே விசாரமே ஞானமே நின்னதே பரமபாவனை பரோட்சமாம் பின்பு அந்த பரோட்சமே அபரோக்ஷம் திரவிச்சாரமாஞானமாம் முக்தியான் தீர்வயிதறிவாயே பரிபூரண சொரூபத்தில் விற்பி ஞானம் கூடி சேடமாகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் ஜாடி நீர் மண்ணை பிரித்த பொடி தானு மண்ணுடுமாயும் ஊடிஞானமும் அறிவிலாமையை கெடுத்தொக்கவை கெடுந்தானே இந்த நிச்சயம் முக்தருள் அனுபவம் இருப்பதெப்படி என்றால் சிந்தையற்ற பூமண்டல விராஜனும் சிசுவும் போல் சுகமாவர் வந்த முக்திகள் மறந்து போமுண்டென்று பல சொலில் நகையவர் அந்தரத்தை உண்டுமிழ்ந்ததோர் கொசுகெனும் அவர்களை நகையாரே மலடி மைந்தனும் தானுவில் புருடனும் வன்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப்ப நகரிலே சுத்திகை இரசதம் விலவேசி கலகமாய் முயல் கொம்பினால் குத்தியே களைத்திருவரும் மாண்டார் அழகையாயினர் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே மாயை என்பது பொய்யெனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே தாயை அன்றி மக்களுக்கொரு பிறவியும் ஜாதியும் வேறுண்டோ சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய சத்து சித்தானந்த பூரண சொரூபமாயிருப்பாயே பங்கையாசனன் முதல் பல தேவரும் பாருள பெரியோரும் கங்கையாதியாம் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறைநாளும் அங்கமாறு மந்திரங்களும் தவங்களும் அசத்தியம் எனச் சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றம் இல்லையோ மொழியீரே சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்வது பிழையானால் அற்பமாயையில் தோன்றிய ஜகங்களை அசத்தெனல் பிழையாமே சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்லலாம் எனில் மைந்த அற்பமாயையில் தோன்றிய ஜகமெலாம் அசத்தியம் எனலாமே பொய்யை மெய் என்ற மூடர் புண்ணியர் என்று புராணங்குப்பிடுமானால் மெய்யை மெய் என்ற ஞானிக்கு குற்றங்கள் விஜித்த சாத்திரமுண்டோ பொய்யதேதெனில் ரூபங்களாம் பூதமாகிய மாயை மெய்யதேதெனில் சச்சிதானந்தமாய் வியாபிக்குமான்மாவே மாய என்பதேது உடையரார் எப்படி வந்தது வருவானேன் மாயை என்பது பிரம்மத்தின் வேறெனின் வஸ்துவும் இரண்டாமே மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றெனில் வஸ்துவும் பொய்யாமே மாயை என்ற மேகங்களுக்கொரு சண்டமாறுத குருமூர்த்தி அதனை இன்னதென்றுரைத்திடப்படாமையால் வாட்சிய வடிவாகும் இது தனக்குளது உடலியான் உலகுமை எனும் அவருடையோர்கள் கதையில்லாத பொய் வந்ததிப்படி என்று கண்ட பேரிலைமைந்த விதனமாய ஏன் வந்ததென்றால் புத்தி விசாரமற்றதனாலே அருவமாகுமாயாவி வித்தைகள் விளையாடு முந்திரியவே உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாயுதித்த பின் வெளியாகும் பிரமசக்திகள் அனந்தமாம் அதைக் கண்டுபிடித்திடல் கூடாதே பரவு பூதங்கள் கண்டனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணுமற்றது மாயம் பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும் வீரியந்திகள் வித்தையாயின சக்தி வெளிப்படாதது போல பேரியல் பிரமத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகளுண்டே சக்தி சத்தனை தவிர வேறன்று காண் சக்தனாம் மாயாவி வித்தை காட்டிய இந்திர ஜாலம் பொய் வித்துவான்மை போல புத்தி மைந்தனே சக்திமானாகிய பூரணவன்மாவின் வஸ்து நிர்ணயம் சொன்னதிஷ்டாந்தத்தின் வழி கண்டு தெளிவாயே இல்லையாகிய சக்தியை உண்டென்பதெப்படி எனக் கேட்கில் புல்லையாதியாமச்சேதனப் பொருளெலாம் புத்து காய்ப்பனவாராய் நல்லையா மகனே அதில் சிச்சக்தி நடந்திடாதிருந்த கால் தொல்லையாய் வரும் சராச்சர உயிர்க்கெலாம் சுபாவங்கள் வேறாமே கருப்பை முட்டையுட்பறவைகள் பல நிறங் கலந்த சித்திரம் பாராய் அருப்பமாம் சக்தி நியமமில்லா விடில் அரசிலா நகர் போலாம் நெருப்பு நீரதாங் கசப்புமே மதுரமாம் நீச்சனும் மறையோதும் பொறுப்பு மேகமாம் கடலெலாம் மண்களாம் புவனம் இப்படி போமே ஆர்க்கும் காணவும் அறியவும் படாதென்றும் அவாச்சிய வடிவென்றும் சேர்க்கும் நாம ரூபப்பயிருவித்தென்றும் செப்பிய சிற்சக்தி பேர்க்குமாறெங்கன் பிரித்திடப்படாதெனில் பிரம்ம பாவனை ஒன்றாய் பார்க்குமாறெங்கன் முக்தியாகுவதெங்கன் பரமசத்குருமூர்த்தி வாயுத்தம்பனம் ஜலத்தம்பனம் மணி மந்திர மருந்தாலே தேயுத்தம்பனம் செய்திடில்லதிலதிற் சிறந்த சக்திகளெங்கே நீய சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைந்திடாதிருப்பயேல் மாய சக்தி போமீதன்றி மந்திர மறைகளில் காணோமே மேவு மண்ணிலம் வியக்தமே வியக்தமாம் விவகரித்திட வேண்டில் நாவினால் மண்ணை குடமென்பர் அக்குடம் நசிப்பது நாவலே பாவும் நாம ரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம் ஜீவபேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயம் மாவாயே பூரிக்குங்கன சச்சிதானந்தத்தில் பொய்ஜடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்று வாழ்விபரிதம் துடைப்பதெப்படி என்றால் நீரில் தோன்றும் தன்னிழல் தலை கீழதாய் நின்றலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பாழ்நிழல் பொய்யாமே ஞானங்காரணம் அறிபொருள் காரிய நாமரூப பேய்கள் ஆனதெப்படி அழிந்ததெப்படியன வைக்குதல் பல நன்றே மானமைந்தனே தீர்க்க சொப்பன ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூர்ணமாய் இருப்பாயே அசத்திலே மட்டும் நம்மட்டும் பராமுகமாகினாலும் மட்டும் நிஜத்தில் உள்விழிப்பார்வையாம் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உண்மனம் நின்று சின்மாத்திர வடிவமாயிடின் மைந்த அசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவாவாயே